திருச்சிற்றம்பலம் நாடு நடுநாடு ஸ்தலம் முதுகுன்றம் திருச்சிற்றம்பலம் மெய்த்த ஆறு சுவையோ ஏழிசையோ என் குணங்களோ விரும்பு நாள் வே ஹரிபொன்னானடை தெளிய பள்ளிங்கம் போலறிவை பாகம் ஒத்து ஆறு சமயங்கள் கோரு தலைவன் கருதுமோர் உலவு தென்னீ முத்தாறு வேதிருதிர நீத்திலம் வாரி கொழிக்கும் முதுகுன்றமே வெறி மிக குழலியோடு வேடுவனாய் வெங்கானில் விசையன் மே மிக போரையளந்து பாசுபதோ புரிந்தளித்த புராண கோயில் காரின் மல்லி கடி போழில்கள் கனிகள் பல மலருதிர்த்து கயமுயங்கி மோரே வளங்கிளர் தென்றல் திருமுன்றீர் பூகுந்துலவு மோது குன்றமே தக்கனது பெருவேள்வி சந்திரன் கிந்திரன் எச்சன் அரு கண்ணங்கி மிக்க விதாதாவினொடும் விதி வழியே தண்டித்த விமலர் கோயில் கொக்கினிய கொழும் வருகை காதலி கமுகுயர் தெங்கின் குவைக்கொள் சோலை முக்கனியின் சாரொழுகே சேருளரானில் வயல் சூழ் முதுகுன்றமே வெம்மை மிகு புறவாணர் மிகை செய்ய வீரலழிந்து விண்ணுள்ளோர்கள் செம்மலரோ நிந்திரன்மால் சென்றிரப்பதேவர்களே தேரதாக மைமருபுமேருவிலும் மாசுணனானரியரில் கால் வாழியாக மும்மதிலும் நோடியளவேர் பொடி செய்த மூதல்வனிடம் மோதோ குன்றமே இட்டை மேவு கலையல்குல் ஏந்திழையாள் ஒரு பாலாய் ஒரு பாலில்கள் துழைமேபும் பூரியோடொத்த ஒருபனீரோ பிடமென்ப உம்பரோங்கு கழிமேவு மடமந்தி மழை கண்டு மகவினோடும் புகவன் கல்லின் மொழிமேபும் யானை இறை தேரும் வளர்ஷாரல் முதுகுன்றமே நகையார் வெண் தலை மாலை மூடி கணிந்த நாதனிடோ நன்மூத்தாறு வகையாரும் வரை பண்டம் கொண்டிரண்டு கரையருகு மரிய மோதி தகையாரும் வரம்பிடரீம் சாலி கழு நீர் குவளை சாய பாய்ந்து முகையார் செந்தாமரைகள் மூகம் மலர வயல் தழுவு மூது குன்றமே நாள் வேத மாலின் கீழ் இருந்தருளி அமரர் வேண்ட நிறங்கிளர் செந்தாமரையோன் சிரமைந்தின் ஒன்றறுத்த நிமலர் கோயில் திரங்கொள்மணி தரளங்கள் வர தீரண்டங்கிழீர் கூறவர் சிறுமிமார்கள் முரங்களினார் கொழித்து மணி செலவிலக்கி முத்துலைப்பை முது குன்றமே கதிரொளிய நெடுமூடிப்ப துடைய கடலிலங்க கண்ணும் வாயும் பிதிரொழிய கனல் பிறங்க பெருங்கையிலை மலையை நீலை பெயர் தங்கான்று மதிலக்கை கீரை மூரல மலரடியொன்றூன்றி மறை பாட ஆங்கே முதிரொழிய சுடர் நெடுவாள் முனீந்தீர் முன்னீந்த வாய்ந்த பதி முது குன்றமே புவார் போற்றவி சின்மிசை இருந்தவனோ போந்துழாய் மாலும் ஓவாது கழுகேன மாயுயர்ந்தாழ்ந்துற நாடி தன்மை காண தேவாருந்திருவோருவன் சேரோமலை செழு நிலத்தை மூட வந்த மூவாத முழங்கோலி நீர் கீழ்த்தாழ மேலுயர்ந்த முது கொன்ற மேனியில் சீவரத்தாரும் விரிதருள் தட்டுடையாரும் வீர வலாக ஊனிகளாயுள்ளார் சொற்கொள்ளாது உள்ளுணர்ந்தங்கு உய்ய தொண்டீர் ஞானிகளாயுள்ளார்கள் நான் மறையை முழுதுணர்ந்தேன் புல்லன்கள் சேற்று மோனிகளாய் மோனி செல்வர் தனி தீர்ந்து தவம் புரியோ முதுகொன்றமே முழங்கோலி நேர்மோ தாரு வலஞ்செய்யும் மூது குன்றை தீரையை மூவாம் பழங்கிழமை பன்னீரு பேர் படைத்துடைய கழுமலமே பதியாக கொண்டு தழங்கே கொம்பு தொழில் தமிழ்ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடும் வகை பாடுமவர் நீடுலகம் ஆழ்வர் தாமே சுவாமி விருத்தகிரீஸ்வரர் அம்பாள் விருத்தாம்பிகை திருச்சிற்றம்பலம்